பொது விடம் தீர்த்த திருப்பதிகம் திருநாவுக்கரசு நாயனாரின் தொன்னூற்று நான்காவது திருப்பதிகம் இது திருச்சிட்டம்பரம் அப்பூதி அடிகளார் தம் புதல்வன் சவம் மறைத்து தடுமாற்றும் இளராகி எம்பெருமான் அமுது செய்ய வேண்டும் என வந்து இறைஞ்ச அன்று அவர்கள் மறைத்ததனுக்கு அளவு இறந்த கருணையர கொன்றை நரும் சடையார்தும் கோயிலில் முன் கொணர்வித்தே ஒன்று கோலாம் எனப்பதிகம் எடுத்து உடையான் சீர்பட உடையான் சீர்பட ஒன்று கோலாம் என பதிகம் எடுத்து உடையான் பின்றை விடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்திருந்த பிள்ளை உணர்ந்து எழுந்திருந்தான் பிள்ளை உணர்ந்து எழுந்திருந்தான் நான் ஒன்று கோலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கோலாம் உயரும் மதி சூடு உயர்வர் ஒன்று கோலமாவர் சிந்தை உயர்வரை ஒன்று கோலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கோலாம் இடுவள் தலை கையது ஒன்று கோலாம் இடுவள் தலை கையது ஒன்று கோலாம் அவர் ஊமது தானே ஒன்று கோலாம் அவர் கொண்டு கொலாம் இமையோர் தொழுபாதம் இமையோர் தொழும் பாதம் இரண்டு கொலாம் இரண்டு கொலாம் இரண்டு கொலாம் இலங்கும் குழை பெண்ணாள் இலங்கும் குழை இரண்டு கொலாம் பெண்ணான் இரண்டு கொலாம் இரண்டு கொலாம் உருவம் சிறு மான்மழு இரண்டு கொலாம் அவர் எய்தினதாமே கொலாம் அவர் கண்ணுதல் ஆவன மூன்று கொலாம் அவர் கண்ணுதல் ஆவன மூன்று கொலாம் அவர் சூலத்தின் மொய்யிலே மூன்று கோலாம் கணை கையது வில்னா மூன்று கோலாம் புறம் எய்தினதாமே புறம் எய்தினதாமே மூன்று கோலாம் புறம் எய்தினதாமே சூலத்தில் மொயிலை மூன்று கோலாம் மூன்று கோலாம் புறம் எய்தினதாமே

நாலு கோலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள் அவர் ஊர்தியின் பாதங்கள் நாலு கோலாம் நாலு கோலாம் மறை பாடினதாமே நாலு கோலாம் மறை பாடினதாமே அஞ்சு கோலாம் அவர் ஆடரவின் படம் அஞ்சு கோலாம் அவர் வெல் புலன் கவன அஞ்சு கோலாம் அவர் ஆடரவின் படம் அஞ்சு கோலாம் அவர் வெல் புலனவன வெல் புலனவன அஞ்சு கோலாம் அவர் காயப்பட்டான்கனை அஞ்சு கோலாம் அவர் காயப்பட்டான்கனை அஞ்சு கோலாம் அவர் ஆடினதமே அஞ்சு கோலாம் அவர் ஆடினதமே ஆடினதமே ஆடினதமே கொலாம் அவர் அங்கம் படைத்தன ஆறு கொலாம் அவர் தம் மகனார் முகம் தம் மகனார் முகம் ஆறு கோலாம் ஆறு கோலாம் அவர் தார்மிசை வண்டின்கார் வண்டில் கால் ஆறு கோலாம் ஆறு கோலாம் சுவை ஆக்கினதாமே ஆறு கோலாம் சுவையாக்கினதாமே சுவையாக்கினதாமே தத ஏன ஏழு கொலாம் அவர் ஊழி படைத்தன அவர் ஊழி படைத்தன ஊழி படைத்தன ஏழு கோலாம் அவர் கண்ட இருங்கடல் அவர் கண்ட இருங்கடல் ஏழு கோலாம் ஏழு கோலாம் அவர் ஆளும் உலகங்கள் அவர் ஆளும் உலகங்கள் ஏழு கொலாம் ஏழு கொலாம் இசையாக்கினதாமே ஏழு கொலாம் அவர் ஊழி படைத்தன ஏழு கொலாம் அவர் கண்ட இருங்கடல் ஏழு கொலாம் அவர் ஆளும் உலகங்கள் ஏழு கொலாம் இசையாக்கினதாமே எட்டு கோலாம் அவர் ஈரில் பெருங்குணம் எட்டு கோலாம் அவர் சூடும் இனமலர் எட்டு கோலாம் அவர் தோல் இணையாவன எட்டு கோலாம் திசையாக்கினதாமே அவர் ஈரில் பெருங்குணம் எட்டு கொலாம் அவர் சூடும் இனமலர் எட்டு யாவன எட்டு கொலாம் எட்டு கொலாம் திசையாக்கினதாமே ஆன ததன ஒன்பது போலவர் வாசல் வகுத்தன ஒன்பது போலவர் மார்பினில் நூலிழை ஒன்பது போலவர் கோலக்குழற்சடை ஒன்பது போலவர் பாரிடந்தானே ஒன்பது போலவர் வாசல் வகுத்தன ஒன்பது போலவர் மார்பிலில் நூலிழை ஒன்பது போலவர் கோலக்குழச்சடை ஒன்பது போலவர் பாரிடந்தானே பத்து கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கொலாம் எயிரும் நெறிந்துக்கன பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தலை பத்து கொலாம் அடியா செய்கைதானே ஆன பத்து கோலம் அவர் பாம்பின் கண் பாம்பில் பல் பத்து கோலாம் எயிரும் நெறிந்துக்கன பத்து கோலாம் அவர் காயப்பட்டாதலை பத்து கோலாம் அடியார் செய்கைதானே பத்து கோலாம் அடியார் செய்கைதானே தனையல் உயிர் பெற்ற அது கண்டும் அருந்தனையல் உயிர் பெற்ற அது கண்டும் வாகீஷ திருமுனிவர் அமுது செய்யாது இருந்ததற்கு தளர்வு எய்தி இடர் உழந்தார் இடர் உழந்தார் துயர் நீங்க வருந்தும் அவர் மனை புகுந்து துயர் நீங்க வருந்தும் அவர் மனை புகுந்து பாகீத திருமுனிவர் விருந்து அமுது செய்தருளி விருப்பினுடன் மேவும் நருந்தும் அவர் மனை புகுந்து பாகீதத் திருமுனிவர் விருந்து அமுது செய்தருளி விருப்பினுடன் மேவும் நாள்